கூறுகின்றனர் மேலும் அல்லாஹ் நிச்சயமாக நீர் அவனுடைய தூதராக இருக்கின்றீர் என்பதை நன்கு அறிவான் ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக முனாஃபிக்குகள் வஞ்சகமாக பொய் உழைப்பவர்கள் என்பதாக சாட்சி சொல்கிறார் இவர்கள் தங்களுடைய பொய் சத்தியங்களை கேடயமாக வைத்துக் கொண்டு அல்லாஹுவின் பாதையிலிருந்து மக்களை தடுத்தும் வருகின்றனர் நிச்சயமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் கெட்டது இது நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு பின் காபிர் ஆகிவிட்டதனாலே ஆகும் ஆகவே இவர்களின் இதயங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் இவர்களை நீர் பார்த்தால் இவர்களுடைய உடல் அமைப்புகள் உம்மை ஆச்சரியப்படுத்தும் அன்றியும் இவர்கள் பேசினால் இவர்களுடைய பேச்சை நீர் கவனித்து கேட்பீர் எனினும் இவர்கள் நேர்மையானவர்கள் அல்லர் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்ட மரங்கள் போன்று இருக்கின்றனர் ஒவ்வொரு சப்தமும் தங்களுக்கு எதிரானது என்று எண்ணுகிறார்கள் இவர்கள்தாம் உம் பகைவர்கள் ஆகவே இவர்களிடம் நீர் எச்சரிக்கையாக இருப்பீராக அல்லாஹ் இவர்களை அழைத்து விடுவான் இவர்கள் சத்தியத்திலிருந்து எங்கு செல்கின்றனர் இன்னும் வாருங்கள் அல்லாஹுவின் தூதர் உங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவார் என்று இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள்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 செய்பவற்றை அல்லாஹுவோ நன்கு தெரிந்தே இருக்கின்றான்